ஒரு சபையை பார்த்து தெய்வம் ஒரு குறையை சுட்டி காட்டுகிறார் The Lord is pointing out to one of the shortfalls in the chur- in one of the churches. ஒவ்வொரு சபையிலும் சில குறைகள் இருப்பதை ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார் The Spirit of the Lord is pointing out to certain shortfalls in the churches. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமானது Each differ from one one another. அவங்க செஞ்ச தவற அங்க சுட்டி காட்டியிருக்கும் The faults that, uh, the errors that were in their lives were pointed out. ஆனா இங்க செஞ்ச தவற சொல்லாம நீ செய்யாம விட்ட காரியம் அப்படின்னு ஒரு குற்றத்தை சொல்லுகிறார் here it is not a fault which was committed but here it is a fault which was not done ஆதியில் கொண்டிருந்த அன்பை நீ விட்டாய் thou has left thy first love ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு ஆதி நிலவரம் இருக்கு there is an early stage in the spiritual life அந்த ஆதி நிலவரத்தை நம்ம விட்டுட்டோம்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையில பிரகாசம் இருக்காது If we have left our first stage, then there is no brightness in our life. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தான் நாம் ரொம்ப அன்பு கூர்ந்தோம் In, in this first stage that we love so much, யார் மேலே upon whom do we love? ஆண்டவர் மேலே It is upon the Lord, ஆதியில் கொண்டிருந்த அன்பு the f- first love. இது வந்து மனுஷன் மேலேயோ மனுஷி மேலேயோ புருஷன் மேலேயோ பணத்து மேலேயோ உலக ஆடம்பரங்கள் மேலேயோ உள்ள அன்பை பத்தி சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல This is not a term which is used for a love towards a, a man or a woman or a husband or towards the things of the world or which is the adornments of this world. இது ஆண்டவர் சொல்லுகிறார் உன் மேல எனக்கு ஒரு குறை இருக்கு நீ ஸ்டார்டிங்ல இருந்த அந்த ஸ்டேஜ்ல உள்ள அந்த அபிஷேகம் அந்த அன்பு என் மேல உன்னை நீ நேசிச்சது மாதிரி இப்போ இல்ல உனக்கு The Lord says I have somewhat against you that you did not have the love which you had in the first stage now ஆரம்பத்தில் நம்ம ஆண்டவரை எவ்வளோ நேசித்தோம் How much did we love the Lord in the beginning? யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் பேதர்கிட்ட கேட்கிறார் John's இவர்கள் Gospel, எல்லாரிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா John's Gospel, chapter 21, the Lord Jesus asks Peter, Lovest thou me more than all these? அதுக்கு அவன் என்ன சொன்னான் What did he answer? ஆமாண்டவரே He said, Yes, Lord, அது நீர் அறிவீர் thou knowest. அது உமக்கு தெரியும் Thou knowest, O Lord. எவ்வளவு தெளிவா அவன் பேசினான் How clearly he answered. ஆனா இப்போ நம்முடைய நிலவரம் என்ன but what is our state now யோவான் இருபத்தி ஒன்று பதினஞ்சு பதினேழு இவைகளில் நம்ம பார்க்கலாம் John's gospel chapter twenty one verses fifteen and seventeen we can read all these அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி யோனாவின் குமாரனாகி சீமோனை இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார் ஆண்டவர் கேட்கிற கேள்வி அந்த ஆதி அன்பு இப்போ உன்னிடத்துல இருக்கா The question which the Lord poses is that do you have that first love in you? in the இந்த sutiripu kootathile sorry in the நான்காவது sutiripu kootathile in this fourth sanctification meeting ஆண்டவர் கேட்கிற முதல் kelvi நீ ஆரம்பத்துல உள்ள அன்பு என் மேல நீ எப்படி வச்சியோ அப்படி இருக்கா The first question that the Lord is posing to you is that do you have that first love that you had towards me? அப்ப பாருங்க நமக்கு வந்து உலகமே குப்பை மாதிரி தெரிஞ்சது The world seemed to be as dust for us. இயேசு மட்டும் போதும் அப்படின்னு சொன்னோம். We said Jesus alone is sufficient. அதானே உண்மைதானே? Isn't that true? நம்ம ட்ரெஸ்ஸில் கவனம் செலுத்தலை வேலையில் கவனம் செலுத்தலை குடும்பத்தில் கவனம் செலுத்தலை முழுவதும் இயேசு இயேசு இயேசுங்கிற ஒரு நிலவரம் we did not we were not careful about our dressing we were not careful about the family or anything else we were wholly uh, uh, uh, looking at jesus ஜெபம் ஆவி நிறைவு அந்நிய பாஷை கூட்டம் ஊழியம் இதுதான் நமக்கு அப்போ இன்ட்ரஸ்டா இருந்துச்சு our whole interest was towards uh, prayer towards speaking with unknown tongues uh, attending the meetings and so on ஆண்டவருடைய அன்பு வந்து ஆதில அன்பு பாதியில அன்புலாம் கிடையாது The Lord, uh, the love of the Lord Jesus is not the first uh, early stages love and it is not half love. எப்படிப்பட்டது What kind of love does Jesus show towards us? யோவான் பதிமூன்று John 13:1. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்து நாம் தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் தான் உலகத்தில் இருந்தவரிடத்தில் எப்படி அன்பு வைத்தாரோ அதே போல முடிவு பரியந்த அன்பு வைத்தார் having love this own which were in the world he love them till the end அவருடைய அன்பு கூடி குறையிறதெல்லாம் அந்த ரேஷியோ வித்தியாசப்படுறதெல்லாம் கிடையாது there are no differences in ratio of his love அதே பெர்சன்டேஜ்ல தான் it remains in the same percentage same லெவல்ல முடிவு பரியந்த அன்பு கூர்ந்தார் he love it the same extent till the end இப்போ நீங்க இயேசுவை எப்படி நேசிக்கிறீங்க how do you love Jesus ஆ நம்முடைய அன்பு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா has our love diminished or increased ஆண்டவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் குறைய சொல்றாரு the first, uh, the lord speaks of the first shortfall in the first church முதல் சர்ச்சிலேயே அவர் சொல்ற முதல் குற்றச்சாட்டு சொல்றார் நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் the first accusation that the lord says to the first church is that thou hast left thy first love இல்ல ஆதி அன்பில் இருக்கிறேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க all those who say i am remaining in my first love raise your hands அவ்வளவும் ஃபெயில் ஃபெயிலா இருந்தா எப்படி ஒரு ஸ்கூல்ல ஒரு நாலு பிள்ளைகளாவது பாஸ் பண்ணிருக்க வேண்டாமா at least four children should pass in a school சொல்லுங்க சென்டம் தான் இல்ல there is no ஓரளவாவது பாஸ் ஆயிருக்கணும்ல there is no centum results at least one to an extent they should pass through ஊழியக்காரங்களுக்கும் கை இல்லாம போயிச்சு கால் இல்லாம போயிச்சு even the servants of god are without any காரணம் ஆரம்பத்தில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்கிற அந்த குற்றச்சாட்டு உண்மை the reason is that the the accusation that thou hast left thy first love is true இப்போ நம்முடைய அன்பு கொஞ்சம் கொஞ்சமா டீவியேஷன் ஆயிடுச்சு திரும்பிடுச்சு our love is uh, slowly diverted here and there அங்கங்க திரும்பி போயிடுச்சு எங்கயோ பிரிஞ்சு போயிடுச்சு it is gone uh, parted here and there இப்போ நம்ம ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கோம் நீங்க வனாந்தரத்துல என்னை நயங்காட்டி அழைச்சிட்டு வந்துட்டு நடு ரோட்ல விட்டு போயிட்டீங்க அப்படின்னு நம்ம இப்போ யாரை குறை சொல்லிட்டு இருக்கோம் நீங்க தான் அன்பு சரியா பாராட்டல வனாந்தரத்துல கொண்டு வந்துட்டு பெனிச்சிறீங்க எங்களை விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்றோம் now we are accusing the lord saying lord you have brought us into the wilderness you have allured us into the wilderness and has forsaken us அவர் என்ன சொல்றாரு what does the lord say யோவான் 13:1ல சொன்ன மாதிரி நான் ஆரம்பத்துல வச்ச மாதிரி தான் எப்படி இருக்கேன் முடிவு வரைந்து அந்த அன்பு மாறவே மாறாது according to john 13:1 he says just as i loved you in the beginning till the end my love will not change இரண்டாவது secondly வெளிப்படுத்தல் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் revelation chapter 2 verse 5 ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக ஆதியில் செய்த கிரியை do thy first works ஒன்று வந்து முதலில் கொண்டிருந்த அன்பு the first the first thing is the first love இரண்டாவது நீ ஆதியிலே தொடக்க காலத்தில் செய்ததான தேவனுக்கென்று செய்த கிரியைகள் the first works that you did for the lord in the beginning அந்த கிரியைகள் இப்போ எப்படி இருக்கு now how are those works now சில சபைகளை கத்தர் பாராட்டுறாரு some uh, churches the lord uh, uh, encourages them ரொம்ப அப்ரிஷியேட் பண்றார் he appreciates them எப்படி how நீ முன்னால செஞ்ச கிரியைகளை விட இப்போ செஞ்ச கிரியை நல்லா இருக்குன்னு சொல்றாரு he says your works now are far better than what you were before வெளிப்படுத்தல் 2:19 revelation 2:19 உன் கிரியைகளையும் உன் அன்பையும் உன் ஊழியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் பொறுமையையும் நீ முன்பு செய்த கிரியைகளிலும் பின்பு செய்த கிரியைகள் அதிகமாக இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் இந்த சர்ச்சுக்கு வந்து முன்பு செய்த கிரியைகளை காட்டிலும் இப்ப கிரியை அதிகமாயிடுச்சு For this church, their works are increased more than what was first. ஆனா இந்த சபை அதை விட்டுடுச்சு But this church had forsaken the same. அதனால என்ன நடந்தது So what happened? விழுந்துருச்சு It was fallen. அந்த சர்ச் என்னஞ்சிருச்சு What happened to விழுந்து church? விட்டது It was fallen. ஆகையால் நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி நீ ஆதியில செய்த கிரியைகளுக்கு திரும்பி வா Remember therefore from whence thou art fallen, repent and do thy first works. பழைய ஜெபத்துக்கு நீ வரணும் You have to come back to your old prayer. தூக்கத்தை பலிபீடத்துல வைக்கணும். Uh, place your sleep on the altar. பலவீனத்தை பலிபீடத்துல வைக்கணும். Weaknesses on the altar. நேரத்தை பலிபீடத்துல வைக்கணும். Place your time on the altar. இரவு நேரத்தை பலிபீடத்துல வைக்கணும். During the night time place it on the altar. மறுபடியும் நீ பழைய நிலவரத்துக்கு ஆதியில செய்த கிரியைகளுக்கு வரணும். You have to return to your first works. யாரோ சொல்லிட்டாங்க ஏதோ நடந்துருச்சு ஏதோ காரணியம் அதை இதை சொல்லிட்டு அந்த ஆரம்பத்தில் நீ கத்தருக்காக வைராக்கியமாக செய்த கிரியைகள் நீ விட்டா அதுக்கு நீ தான் குற்றவாளி Because of somebody else's words, uh, if you have uh, gone back, if you have uh, backslidden, and if you left your first works, you are the sh- uh, uh, convict. நீ தொடக்கத்துல செய்த ஊழியத்தை நீ விட்டுட்டேன்னா அதுக்கு யாரையும் நீ குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது If you have backslidden from the ministry which you have done in the beginning, then no one else is the reason. அதுக்கு நீ யாரை குறை சொல்ல முடியும் Whom can you accuse for the cause? பாவம் செய்யற ஆத்துமாவே சாகும் This uh, soul that sinneth, it shall die. அவனவன் ஆத்துமாவுக்கு அவன் தான் யாரு உத்தரவாதி everyone is responsible for his own soul நீ ஊழியத்தை நிறுத்தினா உனக்கு விழுகை ஊழியத்தை நீ செஞ்சினா உனக்கு மேன்மை you stop your ministry you will fall you will be, begin to do your ministry you will have been, you will excel நீ நீதிமானா இருப்பதினால் அவருக்கு என்ன லாபம் நீ பாவியா இருக்கிறதுனால அவருக்கு என்ன நஷ்டம்னு கேள்வி இருக்கு There is a question which says, What does he profit by you being righteous? What does he lose by you being a sinner? நீ நீதிமானா இருந்தா உனக்கு லாபம் நீ பாவியா இருந்தா உனக்கு நஷ்டம் If you are a righteous person, you profit. If you are a sinner, then you are in a loss. ஆ, ஒன்று நீ ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய் One, you have lost your first love. ரெண்டாவது நீ ஆதியில செய்த கிரியைகளை விட்டாய் Secondly, you have lost your first works. எப்படி இருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க You can imagine how that would be. நம்முடைய நிலவரம் என்ன What is our state? மூன்றாவது Thirdly, ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை the first hope ஆரம்பத்தில் உனக்கு இருந்த அந்த நம்பிக்கை இப்போ இருக்கா do you have the confidence you had in the beginning அதை நீங்க இப்போ விளங்கி கொள்ளணும் புரிஞ்சுக்கணும் that you need to understand எபிரேயர் மூணாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் Hebrews chapter 3 verse 14 நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கை the uh, the confidence that we had in the beginning தொடக்க காலத்துல உனக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு கர்த்தர் மேல what kind of confidence you had on the lord in the beginning இப்போ அந்த நம்பிக்கை உனக்கு எங்க போயிருச்சு now where have you lost that confidence ஆண்டவர் டைரக்டா பேசினா கூட உனக்கு அந்த நிச்சயம் வர மாட்டேங்க you do not have the uh, confirmation even if the lord speaks to you directly நான் செய்வேன் நான் யுத்தம் செய்வேன் நான் அற்புதம் செய்வேன்னு சொன்னா கூட வரமாட்டேங்குது நம்பிக்கை வரமாட்டேங்குது even if the lord says i will for, fight for you i will do a miracle and a wonder for you you still do not have that hope ஆரம்பத்துல கொண்டு வந்த நம்பிக்கை இருக்கா do you hold the confidence in the beginning அப்படி நாம் பற்றிக்கொண்டால் நாம் அவருடைய வீடா இருப்போம் அவரிடத்தில் பங்குள்ளவர்களா இருப்போம் if we will hold fast to that confidence then we will be his house and be partakers of him அந்த நம்பிக்கை நம்ம விட்டு போகும் பொழுது நமக்கு அவற்றை ஷேர் இல்லாம போய் விடுகிறது when we lose that confidence we do not have a share with him இப்போ நமக்கு ஆரம்பத்தில் கொண்டு வந்த அந்த நம்பிக்கை நம்ம கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டோம்னா நாம் அவருடைய வீடு if we will hold fast to that confidence till the end then we are his house அப்படிதானே isn't that true இன்னைக்கு நம்மளுடைய நிலவரம் என்ன what is our state today இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை நம்மளால அறிக்கிற முடிகிறதா can we confess our confidence today நம்மளுடைய நம்பிக்கை நம்பிக்கை தான் நம்மளுடைய நங்கூரம் our confidence our hope is our anchor நமக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு what kind of hope do we possess உங்களுக்கு இந்த நம்பிக்கை புதுப்பிக்கப்படும் உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லியிருக்காரு அந்த வசனம் மட்டும் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும் We only like that scripture verse which says your hope will not be cut off. நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது எல்லாரும் எழுதி வீட்டில் தொங்க விட்டுருக்காங்க Surely there's an end your expectation will not be cut off. நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்கு How many of us hold this confidence and hope? ஒரு மனுஷன் சொல்றான் என் சிறு வயது முதல் நீரே என் நம்பிக்கை one man says from my youth on you are my hope you are my confidence கற்பத்திலிருந்து வெளிப்பட்டது முதல் உம்முடைய சார்பில் விழுந்தேன் from the time that i was seen from my mother's womb i have found, uh, fallen to your side உங்களுக்கு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு how many of you have this hope ஆரம்பத்தில் உள்ள நம்பிக்கை the confidence in the beginning அப்ப எல்லாரும் சொல்லுவாங்க உனக்கு அது நடக்காது இது நடக்காது அதெல்லாம் கர்த்தர் பாத்துக்குவார் வேலைய பாருன்றுவா everyone will say this will not happen that will not happen but we will say god will take care இல்ல நீ அவசரப்படுற புதுசு உனக்கு ஒண்ணும் தெரியாது நாங்க எல்லாம் பழைய இவங்க நாங்கள்லாம் அடிபட்டு வெளியே வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் நீ அடிபட்டேன்னா அதுக்கு ஓம்படி எனக்கும் தேவனுக்கும் தெரியும் சொல்லுவோம் They would say, we, you are in haste, uh, we have gone through all these experiences, you, we were smitten on all sides, Then we will say, God will take care, but it is your part கூட that you are வேலை smitten. பார்க்கிறவன் நம்முடைய நம்பிக்கை அசைக்க முடியல No one with us could shake our confidence. நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்க நம்முடைய நம்பிக்கை அசைக்க Our முடியல family members could not move our confidence. நம்ம உட்- சுற்றி உள்ள சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் நம்முடைய நம்பிக்கை அசைக்க முடியல Confid- uh, Our circumstances and such situations could not shake our confidence. ஆனா இப்ப நம்பிக்கை அசைதே But now our hope is moved. அதனால தான் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கைன்னு கேட்டிருக்கு That is why it is said the confidence in the beginning. கலாத்தியர்ல பார்த்து பார்க்கும் பொழுது Coming to Galatians, ஆரம்பத்தில் கொண்டிருந்த முன்னே கொண்டிருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே Where is the blessed hope that you had in the beginning? தொடக்கத்தில் இருந்ததான அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? Where is the blessed hope we had in the beginning? 4 15 Chapter 4 verse 15 அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே ஆனந்த பாக்கியம் ஆரம்பத்துல சும்மா சந்தோஷமா இருந்துச்சு வந்த உடனே எந்த பாரமும் கிடையாது அலையிலியா போட்டு ஆவி நிறைஞ்சு குதிச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் இப்போ நமக்கு வந்து ஆவியில் நிரம்புறதுக்கு ஒன்றே முக்கால் மணி நேரம் ஆகுதுங்க வண்டி இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ள கூட்டம் In the beginning we used to come to the uh, uh, to the meeting we used to uh, sit and shout and make a loud noise and say hallelujah because we had no burdens but now it takes one and a half one hours and quarter minute in order to be filled in spirit. ரெடியா So we were ready for prepared for everything. எதுக்கு? Why? கண்ணை கூட புடிங்கி கொடுக்க ரெடியா இருந்தோம். To pluck out our eyes too. அப்படிதானே வாசிங்க அந்த வசனம் மறுபடியும் அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் ஊழியத்துக்காக எதையும் செய்ய ready we were prepared to do anything for the ministry சாப்பிடாம கிடக்க ரெடி பணத்தை கொடுக்க ரெடி உயிரை கொடுக்க ரெடி ஊழியத்துக்காக என்னன்னாலும் தூக்கம் ட்ரெஸ்ஸு சாப்பாடு எல்லாம் மான மரியாதை எல்லாத்தையும் தூக்கி போட்டு இருந்த அந்த ஆனந்த பாக்கியம் எங்கே where is the blessedness which you had in beginning way you are ready to prepare to give up your food you you ready to stop give up your clothes give up to give up your honour your respect anything for the ministry உண்மையா நான் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிலாம் நாங்கள் அவ்வளோ ஸ்பீடெல்லாம் வரவே இல்லையே நீங்கள் என்ன புதுசாக ஏதோ சொல்கிறீங்கிறீங்களா What I say is it true but do, uh, or do you say we were not in such haste why are you speaking something newly every உங்க நிலவரம் என்னன்னு எனக்கு தெரியாது I do not know what your state is ஆனால் கலாத்தியர் சபை அப்பொழுது கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் But the Galatian church the blessedness that they had in the beginning எப்படி இருக்கும்னு பாருங்க How would that be இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் What is our state today நம்முடைய தற்போதைய நிலவரம் என்ன what is our current status தீமோத்தேயிலே ஒரு வசனம் உண்டு there is one scripture verse in timothy முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விட்டார்கள் thou hast left thy first faith ஒன்று தீமோத்தேயு ஐந்தாம் அதிகாரம் ஆம் வசனம் ஒன்று தீமோத்தேய ஐந்து பனிரெண்டு முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே அடுத்ததாக முதலில் கொண்டிருந்த விசுவாசம் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபெய்த் ஆரம்பத்தில் செத்தாங்களும் இயேசுவே இயேசுவேனோ இப்போ இருமலுக்கே இயேசுவே இயேசுவேங்கிறோம் In the beginning, even if we die, we will call on Jesus, saying Jesus, Jesus. But now, if we cough, we will call on Jesus. இப்போ ஒரு சின்ன ஒரு காரியத்துக்கு கூட நம்மளால விசுவாசத்துல நிக்க முடியல. Even for a trivial thing, we are unable to stand for the faith. அப்ப உயிரே போனாலும் சோத்ராம் சோத்ராம் சோத்ராம் நான் இயேசுவை பாத்துருவேன் போ. In those days, we will say, even if our life will leave us, we will say, uh, praise the Lord, uh, I will see Jesus. இப்போ நம்ம விசுவாசம் எங்க இருக்கு? Now, where is our faith? நம்முடைய நிலவரம் என்ன வாட் இஸ் அவர் ஸ்டேட் ஒன்று ஆதியில் கொண்டிருந்த அன்பு one is the first love இரண்டாவது ஆதியில் செய்த கிரியை செகண்ட்லி தி ஃபர்ஸ்ட் வர்க்ஸ் மூணாவது ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் இன் தி பிகினிங் அப்பொழுது கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் ஃபோர்த்லி தி பிளெஸ்ட்னஸ் இன் தி பிகினிங் அடுத்து முதலில் கொண்டிருந்த விசுவாசம் ஃபிஃப்த்லி தி ஃபர்ஸ்ட் ஃபெய்த் எப்படி இருக்கும் ஹவ் வுட் தட் பீ நம்முடைய நிலவரம் என்ன வாட் இஸ் आवर ஸ்டேட் அந்த விசுவாசம் அப்படி நிக்குதா Do you have the faith stagnant? பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை உபவிக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டதுன்னு யூதா மூணாம் வசனம் சொல்லுகிறது. Jude verse 3 says it was needful for me to write unto you that you must earnestly contend for the faith which was once delivered unto the saints. விசுவாசத்தை நம்ம எப்ப மறுதலிக்கிறோமோ அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நாம் வீழ்ச்சியை சந்திக்கிறோம் The moment we deny faith, we start to see a fall in our life. அதனால இந்த வசனம் சொல்லுகிறது முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினால் ஆக்கினைக்கு உட்படுவார்கள் That is why the verse says, having damnation because the, uh, thou has cast off their first faith. இந்த ஓட்டம் விசுவாச ஓட்டம் This is a, a, a, faith, a faith, the course of faith. கண்ணம் கண்ணை மூடும்போது விசுவாசத்தை காத்து கொண்டேன் I, அப்படின்னு சொல்லணும் when I close my eyes, I should say, I have kept the faith. இன்னைக்கு நம்முடைய ஆதி நிலவரம் என்னங்கறத பாருங்களே Today, consider what is our first state. ஆதியிலே வார்த்தை இருந்தது there was a word in the beginning அந்த வார்த்தை மனிதருக்கு ஒளியாக இருந்தது this word was light unto man அந்த வார்த்தை மனிதனுக்கு ஜீவனா இருந்தது this word was life unto man ஆரம்பத்தில் வசனம் வசனம் வசனம்னு உயிரை விட்டோம் in the beginning we had even jeoparded our life for the word john 1 3 john chapter 1 verse 3 <coughs> சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை ஆதியிலே அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது அந்த வார்த்தை நான்காம் வசனம் அவருக்குள் ஜீவன் இருந்தது அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது அப்படி இது வார்த்தையை பற்றி சொல்லப்பட்ட ஒரு தன் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அது மனுஷருக்கு ஒளியாக இருந்தது In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God, and in Him was life, and the life was light unto men. அப்போ ஆதியிலே வசனம் தான் நமக்கு உயிராக இருந்தது So in the beginning the word of the Lord was our life. ஆறாவது வசனம் வார்த்தை ஆதியிலே வார்த்தை நமக்குள்ள இருந்தது sixthly in the beginning the word was with us அதுதான் நமக்கு ஜீவனா இருந்தது that was our life அதுதான் நமக்கு வெளிச்சமாக இருந்தது that was our light எதுக்கு எடுத்தாலும் வசனம் பேசணும் for everything we will use the scripture யார் பேசினால வசனம் பேசணும் ever speaks to us we will அப்படி சொல்லுது இந்த வசனம் இப்படி சொல்லுது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு எல்லாமே ஆதியில நமக்குள்ள வசனம் தான் வேலை செஞ்சது in the beginning it was only the word which was operating in us we will quote the scripture for everything அது நமக்கு ஒளியாக இருந்தது that was light unto us அதுக்கு ஜீவனாய் இருந்தது it was life unto us இப்போ now இப்போ நம்ம எப்படி பேசுறோம் now how do we speak இது என்னதா இருந்தாலும் அது அப்படி இது இப்படினு கொஞ்சம் என்ன செய்யணும் உலகத்தை கூட இழுக்குறோம் வசனத்தை ஒதுக்கி விடுறோம் now we try to keep the word to a side and we try to deviate to the world ஏழாவது seventhly எபிரேயர்களின் நிருபத்தை நாம் பார்க்கும் பொழுது coming to the uh, uh, hebrews அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது what is mentioned there பிரகாசமாக்கப்பட்ட முந்தின நாட்கள் the days we were illuminated எபிரேயர் 10 32 uh, hebrews 10:32 முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே அப்பெல்லாம் நமக்கு வந்து உபத்திரவம் போராட்டம் பிரச்சனை அதெல்லாம் சும்மா ம், கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தன்னு தான் போயிட்டு இருந்தோம் அப்படிதானே Per- Persecutions, problems and conflicts were like stones and thorns which were like a a எது mattress to our வந்தாலும் நம்ம feet. பாட்டுக்கு ஏறி மீச்சு போய்கிட்டே இருந்தோம் Whatever happens, we will just trample over them ஏன்னா and அது walk through. பிரகாசமாக்கப்பட்ட நாட்கள் Because those were the days we were illuminated. உபத்திரம் வியாதி வறுமை கஷ்டம் தடைகள் போராட்டங்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது Affliction, sickness, uh, poverty, co- conflicts, uh, problems, whatever be it, it was never a problem to us. ஆனா இப்போ But now, இப்போ தான் பிரகாசமே இல்லையே now there is no brightness எல்லா வெளிச்சம்லாம் டம் டிம் ஆயி all the light has become dim பொன் மங்கி the gold has become dim அப்படிதானே எல்லாம் சுத்தமா இப்போ எண்ணெயே இல்ல பாதி விளக்குல in some of the lamps there are no uh, uh, oil at all அப்படிதானே isn't that true எல்லாம் ஒண்ணு எண்ணெயே கிடையாது திரி கிடையாது வெளிச்சம் கிடையாது எல்லாம் மங்கி ஒண்ணு இல்லாம ஜீரோவா போயிடுச்சு There is no oil, there is no light, there is no wick, everything has become dim and become come to z- level zero. ஒரு ten minutes time Uh, 10 minutes time. இந்த ஏழு காரியங்கள்ல ஏதாவது நமக்குள்ள எப்படி இருக்கு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம் We are going to examine ourselves and see if any one of these seven points are found in us. எல்லாரும் கண்களை மூடுவோம் Let us all close our eyes. ஆதியில் கொண்டிருந்த அன்பு The first love, ஆதியிலே கொண்டிருந்த கிரியை the first works ஆதியிலே கொண்டிருந்த நம்பிக்கை the first hope, confidence ஆரம்பத்தில் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் the blessedness in the beginning ஆரம்பத்தில் கொண்ட விசுவாசம் the first faith ஆரம்பத்தில் இருந்த வார்த்தையின் மேல இருந்த நம்பிக்கை நிச்சயம் the hope and the confirmation we had in the word of the lord in the beginning வார்த்தை வார்த்தை வார்த்தை ஜீவன் ஒளி இதே எப்ப பார்த்தாலும் வசனம் We would always speak the word of the Lord saying it is the word, word, it is the word of light and life. ஏழாவதாக பிரகாசமாக்கப்பட்ட அந்த நாட்கள் Seventhly, the former days we were illuminated. இப்ப நம்ம நிலவரம் என்ன Now what is our state? ஒரு பத்து நிமிஷம் கண்ண மூடி முழங்கால் படிட்டு நீங்க உங்களையே இந்த வசனத்துக்கு முன்னால் நிறுத்துங்க Ten minutes, let us all kneel down, close our eyes and set ourselves before the word of God. Time நீங்க வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது Do not waste the time. பத்து நிமிஷம்னா பத்து நிமிஷத்துக்குள்ள இந்த ஏழு பாயிண்டையும் கொண்டு வந்து நிப்பாட்டிடணும் If it is ten minutes, within the ten minutes, bring all these seven points before you. எப்போ இந்த அன்பு குறைஞ்சு போச்சு when was your love decreased எப்போ இந்த நம்பிக்கை குறைந்து போச்சு when did you lose the hope எப்போ இந்த விசுவாசம் அடிபட்டு போயிடுச்சு when was our faith hit எப்போ இந்த பிரகாசம் நம்ம விட்டு போயிடுச்சு when did we lose our light எப்போ ஊழியத்தை நம்ம நிறுத்துனோம் when we stopped our ministry எப்போ நம்மளுடைய நம்ம நிச்சயம் எல்லாம் தகர்ந்து போயிடுச்சு when all our confirmation was lost ஏன் நம்ம இப்படி ஆயிட்டோம் why are we in this state now ஆண்டவரே நான் மன்னியும் lord pardon me என்கிட்ட ஒரு குறை உண்டுன்னு சொல்றீங்களே இப்போ ஏழு குறைகள் நான் உணர்றேன் lord you said you had some vote against me now i have seven points pardon me மறுபடியும் நான் அந்த விழுந்து போன நிலவத்திலிருந்து எழும்ப விரும்புகிறேன் Lord I desire to rise again from the fallen state முன்னே செய்த கிரியைகளை மறுபடி நான் செய்ய வாஞ்சிக்கிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு இந்த கூட்டம் ஆசீர்வாதமாய் அமையும் Those who surrender themselves to saying Lord I want to do the first works this meeting will be a blessed one